திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநறையூர் சித்தீச்சரம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நேரிய நாகுமல்ல ஒரு பாலுமே நீ அறியான் முனாய ஒளியான் நீரியல் காலுமாகி நிறைவானுமாகி ஒரு தீயுமாய நிமலன் ஊரியல் பீச்சை பேணி உலகங்களேத்த நல்குண்டு பண்டு சுடலை நாரியோர் பாகமாக நடமாட வல்ல நரையூரி நம்ப நவனே இடைமையிலன்ன சாயல் மடமங்கை தன் கை எதிர் நாணி பூண வரையில் கடுமையிலம்பு கோத்து எயில் சென்றுகந்து அமரர் கழித்த தலைவன் மடமையில் ஊர்த்தி தாதை என நின்று தொண்டர் மனநின்றமைந்தன் மறுவும் நடமையிலால நீடு குயில் கூவு சோலை நரையூரி நம்பனவனே சூடக முன்கை மங்கை ஒரு பாகமாக அருள் காரணங்கள் வருவான் இடகமான நோக்கி இடுப்பிச்சை கொண்டு படுப்பிச்ச நின்று பரவ தோடகமாயோர் காதும் ஒரு காதிலங்கு குழைத்தாழ வேழ உரியன் நாடகமாக வாடி மடவார்கள் பாடும் நரையூரின் நம்பனவனே சாயல் நன்மாதோர்பாகன் விதியாய ஜோதி கதியாக நின்ற கடவுள் ஆயகமென்னுள் வந்த அருளாய செல்வன் இருளாய கண்டன் அவனி தாயன நின்றுகந்த தலைவன் விரம்பு மலையின் கண் வந்து தொழுவார் நாயகனின்றிரஞ்சி மறையோர்கள் பேணும் நரையூரின் நம்பனவனே நெதிப்படு மெய்யம் மையன் நிறை சோலை சூற்றி நிகழம்பலத்தின் நடுவே அதிர்பட ஆடவல்ல அமரர் கொருத்தன் எமர் சுற்றமாய இறைவன் மதிப்படு சென்னி மன்னு சடை தாழ வந்து விடையேரியில் பலி கொள்வான் நதிபட உந்தி வந்து வயல் வாழை பாயும் நரையூரி நம்பன் அவனே கணிகையோர் சென்னி மன்னோ மதுவன்னி கொன்றை மலர் துன்று செஞ்சடையினான் பணிகையின் முன்னிலங்க வருவேடமன்னும் பலவாகி நின்ற பரமன் அணுகிய வேத ஓசை அகலங்கமாரின் பொருளான ஆதியருளான் நணுகிய தொண்டர் கூடி மலர் தூவியேத்து நரையூரின் நம்பன் அவனே ஒளிர் தருகின்ற மேனி உருவெங்குமங்க அவையார ஆடலரவம் மிளித்தரு கையிலங்க அனலேந்தியாடும் விகிர்தன்பிடங்கொள் மிடரன் துளி துளிதரு சோலையாலை தொழில்மேவ வேதம் எழிலாரவென்றி அருளும் நளிர்மதி சேரு மாடம் மடவார்களும் நரையூரின் நம்பனவனே அடலிரு தேருகந்த அதிரோங்கழர்கள் எதிரோஷிலம்போடிசைய கடலிடை நஞ்சமுண்டு கனிவுற்ற கண்டன் முனிவூற்றிலங்கை அறையன் உடலொடு தோழனைத்து மொழிபத்திருத்தும் இசை கேட்டிறங்கியொருவாள் நடலைகள் தீர்த்து நல்கி நமையாள வல்ல நரையூரி நம்பனவனே குலமலர் மேவி நானும் மிகுமாயனாலும் எதிர்கூடி நேடி நினைவூற்றில பல எய்தோணாம எரியாயுயர்ந்த பெரியா நிலங்கு சடையன் சில பல தொண்டர் நின்று பெருமைகள் பேச அருமை திகழ்ந்த பொழிலின் நலமலர் சிந்தவாச மணனாருபீ தீ நரையூரி நரையூரினம்பனவனே துவருருகின்ற ஆடை உடல் போர் துழன்ற வவர்தாமுமல்ல சமணு கவருரு சிந்தையாளர் உரை நீ துகந்த பெருமான் பிறங்கு சடையன் தவமலீபத்த சித்தர் மறையாளர் பேண முறை மாதர் பாடி மருவும் நவமணி துன்று கோயில் ஒளி பொன் செய்மாட நரையூரி நம்ப நவனே காணலூலாவியோதம் எதிர்மல்கு காழி மிகு பந்தன் மிகுபந்தன் முந்தியுணர ஞாலமூலாவு சிந்தை அடிவை துகந்த நரையூரின் நம்பனவனை ஈனமீளாத வண்ணம் இசையாலுரைத்த தமிழ் மாலை பத்தும் நினைவார் வான நீலாவ வல்லர் நிலமெங்கு நின்று வழிபாடு செய்யோ மிகவே சுவாமி சித்தநாதேஸ்வரர் அம்பாள் அழகம்மை திருச்சிற்றம்பலம்